அரிசிர் விருத்தம் வேறு இந்த வாரைந்து சுகம் சொல்லினோம் வித்தை சுகம் இனிமே சொல்வோம் முந்தமாயையும் சச்சிதானந்த பொருளுமே மொழியும் போதில் அந்தமாம் வித சுகம் ஆன்ம சுகம் இரண்டும் அங்கே சொன்னோம் தொந்தமாற்றிய மகனே இன்னமுன கையமுண்டே சொல்லுவையே குஹந்தனையும் எனையும் உலகினையும் குருவே கேளீர் புகன்ற சச்சிதானந்த பதங்கள் தனித்தனியாகிப் பொருள்வேரென்றால் உகண்ட மனமுறைப்பதெங்கன் பரியாய பதங்களைப் போல் உறவு காணேன் அகண்டமாய் ஒரு சுவையாய் தேனி கூட்டிய மதுவாய் அறிவிப்பீரே குளிரிழகல் வெண்மை என்ற பதங்களினால் நீர் மூன்று கூற எற்றோ ஒளிதபனம் செம்மை என்ற பதங்களால் அக்கினியும் உருன்றாமோம் வெளிமுதலாம் ஜகம சத்து மூடம் இடரெனப் பிரித்து விலக்கி வேதம் எளிதறிய முரண்மொழிந்த சத்தாதி எனும் பிரம்மம் ஏகம் தானே நித்தியம் பூரணமேக்கம் பரமார்த்தம் பரபிரம்மம் நிதானம் சாந்தம் சத்தியம் கேவலம் துரியம் சமந்திருக்கு கூட்டஸ்தன் சாட்சி போதம் சுத்தமிலக்கியம் சனாதனஞ்சீவன் தத்துவம் விஞ்சோதி ஆன்மா முத்தம் விபுசுக்குமென்றிவ்வண்ணம் விதிகுணங்கள் மொழியும் வேதம் अचल निरञ्जनममिर्दमप्यरमेयम् विमलम् वचनातीतम् अजडमनामयमसङ्गमतुल निरन्तरमगोचरमखण्डम् अजमनन्तमविनाशि निर्गुणम् निष्कल निरवयवमनादि अशरीरम् न विकारम् मत्तुविदम्यन विलक्कामनेगमुण्डे இன்ன வகை விதி விலக்கு குணங்கள் நன்றாய் சேர்ந்தொருமித்தெல்லாம் கூடி சொன்ன பொருள் ஒன்றன்றி இரண்டில்லை ஒரு பொருளை சொல்லும் சொற்கள் பின்னபதம் மாவதனால் சத்தாதி குணப்பொருளாம் பிரம்மம் ஏகம் அன்ன பொருள் ஒருமையறிந்த கண்ட பரிபூரணமாயாவாய் நீயே நிற்குணவஸ்துவின் குணங்கள் உரைப்பது தாய்மலடி என நிகரென்னதே சர்க்குணனே வஸ்து நிலை உரையாமல் அறிய வல்ல சதுரருண்டோ நற்குண வேதங்கள் இந்த சீவன் முக்தி பெற பிரம்ம ஞானம் தோன்ற சொற்குணங்கள் பிரமத்தின் குணங்கள் அன்று பிரம்மமாம் சுருவம் தானே மோக இருள் கெடக்கோழி அருணனென வருகுருவே மொழிய கேளீர் ஏக பரிபூரணமாம் என் சொருவம் உள்ளத்திருகும் வண்ணம் ஆகமங்கள் சொன்னபடி என்னைய கண்டர்த்தமாவறிந்தேனைய ஊகமுமொத்திட உரைத்தால் பசுமரத்தில் ஆணி போல் உரைக்கும் நெஞ்சே சத்தே சித்தாகும் அயலெனில் அசத்தாம் அசத்ததனால் சாட்சி எங்கே சித்தே சத்தாகும் அயல் எனில் ஜடமாம் ஜடங்களுக்கு திதியும் இல்லை ஒத்தே தோன்றிய சத்தும் சித்தும் நல்ல சுகமாகும் ஊகத்துக்கு ஓர் வித்தே அந்நியமாகில் ஜடம சத்தாம் சுகானுபவம் விளைந்திடாதே வீயாத சத்து முன்னம் விளங்குவது தன்னாலோ வேறொன்றாலோ வாயால் வேறெனில் அதுவும் அசத்தோ சத்தோ அசத்தேன் மலடி மைந்தன் பேயா காரியம் செய்யுமோ சத்தென இப்படி அதையும் விரித்து சொன்னால் ஓயாத அவஸ்தையா குதர்க்க விகற்பங்களை விட்டொழிந்திடாயே போல் அனுபவமும் கேள் சுழுத்திச் சுகவானந்தம் ஸ்மிருதி வடிவாதலில் அவ் ஆனந்தமே அறிவாம் வேறங்கில்லை கருது பிரளயஞ்சுழுத்தி இரண்டிலும் நீ இருந்திருளை காண்கின்றாயே இருதயத்திப்படி நோக்கி ஏக பரிபூரணமாயிருந்திடாயே பலகலையும் உணர்ந்த குரு ஒழிந்தபடி இவனும் அனுபவம் விடாமல் பலமலரின் மது போல சச்சிதானந்தம் ஒன்றாம் பரமார்த்தத்தை பல பொழுதும் கண்மூடிச் சமாதி இருந்தான் விழித்து போது பல வழிவாம் சராச்சர சித்திரங்களெல்லாம் தோன்றும் ஒரு படமானானே இதயமோ ஒத்த சத்குருவே நமக்கிதுவே வினோதமன்றி இனி வேறுண்டோ அதையுரைத்தும் அதை நினைத்தும் இருப்பதன்றோ ஞானிகளுக்கான நீதி முதலுரைத்த துரியாதி தமும் ஏழாம் பூமியும் முக்கியமாமென்ற பதமும் அதன் வகையும் எனக் கெளிதாகத் தெளியும் மனம் பணித்திரீரே வினவுமிடத்தஞான பூமிகள் ஏழ்ஞான பூமிகளேழென்பார் இனியவற்றுள்ள ஞான பூமிகளேழைய முந்தி இயம்பக் கேளாய் தனி வித்து ஜாக்கிரம் ஜாக்கிரம் மகா ஜாகிரம் ஜாகிரத்தை சார்ந்த கனவு கனா கனவு ஜாக்கிரஞ்சுழுத்தி என்றெழுபேர் கணித்தார் மேலோர் முந்துவ கண்டத்தெழுமோர் அறிவு அதுதான் முதல் வித்தாகும் இந்த அறிவில் பண்டில்லா அகந்தை முளை போலாம் இது நனாவாம் வந்து வந்து பிறவி தோறும் மகமமதை வளரும் அது மகனவாம் நந்து மகங்கொடு நனவின் மனோராஜ்யஞ்சயலே நனக்கனாவே உண்டுரங்கி மனோராஜ்யஞ்சயல் சொப்பனமெனும் பேருடையதாகும் பண்டு கனா கண்டு மறந்ததை மீண்டும் நினைப்பது சொப்பனனாவாம் மண்டுமிருள் மூடுவது சுழுத்தியாம் அஞ்ஞான வகைகள் சொன்னோம் விண்டு நிறை முக்தி தரு ஞான பூமிகளேழும் விளம்பக் கேளாய் புலவர் புகழ் முதற் பூமி சுபேச்சை விசாரணை இரண்டாம் பூமியாகும் நல தனுமா நசி மூன்றாம் பூமி அசத்துவாபத்தி நாலாம் பூமி சுலும சம்சக்தி பேரும் பதார்த்தாபாவனை பேரும் துரிய பேரும் மலினமறு மகனே ஐந்தாறேழு பூமிகளா வகுத்தார் மேலோர் துட்சங்க நிவிற்த்தி வந்து சிவஞானம் விரும்புவது சுபேச்சையாகும் நற்சங்க மொழி வினவி ஞான நூல் பழகல் விசாரணையாம் நம்பி முச்சங்க ஏடனைகள் விடல் தனுமானசி இந்த மூன்றினாலும் சச்சங்கம் மனதில் உண்மை அறிவுதித்தல் சத்துவா பத்திதானே தத்துவத்தின் மனமுரைத்து மித்தையெல்லாம் மரத்தலசம் சக்தியாகும் அத்துவிதானந்தம் வரும் திரிகுடிவோம் பதார்த்தாபாபனையதாகும் பத்து நிலை இருந்தபடி இருந்த மவுன சுபாவம் துரியம் ஆகும் இத்துரிய பூமியை முன் துரியாதீத பதமென்றதுவும் கேளாய் முட்புவி மூன்றினும் உலகந்தொன்றுதலால் ஜாக்கிரமாம் மூன்றற்கப்பல் சொற்பனாமாம் அதுவும் மெல்ல நழுவும் ஐந்தாம் பூமியே சுழுத்தியாகும் அற்புதமாம் சுகானுபவம் மிகுமாறாம் புவி துரிய மதற்கப்பாலோர் கற்பனை இயலாத இடம் அதீதம் என்று மௌனமாக காட்டும் வேதம் துரிய நிலந்தனை துரியாதீதமெனின் மயக்கம் என்று சுருதி மேலோர் அரியதொரு விதேக முக்தி அதீதமென்பாரது கணக்கில் ஆறாம் பூமி மறுபு சுழுத்தியில் காட சுழுத்தி என்பார் என்பது நிமனத்திற்கொள்வாய் பெருமை தரு ஞான பூமியின் விகற்ப பேசக் கேளாய்